الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير فهل أنيتم الله كورتاهتم الحمد لله صلاة سلام எமது தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் சாபிகள் நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என் அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன் கணேசுக்குரிய சகோதரர்களே எங்களோட இஸ்லாத்துல அல்லா வச்சிருக்கக்கூடிய தனித்துவம் என்னென்றா இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் எந்த ஒன்றையும் தெளிவில்லாமல் வைக்கல எல்லாத்திலையும் அல்லாஹ் எல்லா விடயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கிறான் குரான்ல அல்லாஹ் பேசுற இந்த குரான்ல நாங்க எந்த ஒன்றையும் தெளிவில்லாம நாங்க வைக்க வைக்கல என்று அல்லாஹ் குரான்ல பேசுகிறான் அதனால கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மதத்திலேயும் தனித்துவங்கள் அவர்களிடம் காணப்படும் ஆனால் எங்கட மார்க்கத்தில தனித்துவம் எங்கட மார்க்கத்தில எந்த ஒன்றையும் அல்லாஹ் சொல்லாம விடல்ல எங்கட வாழ்க்கைக்குரிய எல்லா விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதே போன்று சில விடயங்கள் எங்களுக்கு மூடலாக இருக்கும் அதுல நாங்க தெளிவாக வாழ்வது கட்டாயம் எங்களை அல்லாஹ் படைத்தது மாதிரி உலகத்தில் அல்லா இன்னொரு படப்பை படைச்சிருக்கிறார் அதுதான் இந்த ஜின் ஒர்க்கர் அல்லா எங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்கிறானோ அதே விடயத்தை தான் அல்லா அந்த ஜிங்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறான் எங்கட அகீதாவோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ஜின் வர்க்கத்தை ஈமா கொள்வது அல்லாஹ ஈமா கொண்டிருக்கிறோம் மலக்குமார்களை ஈமா கொண்டிருக்கிறோம் இந்த மலக்குமார்கள் மறைவான ஒரு படைப்பு ஈமான் கொள்வது கடமை அதே போன்று இந்த ஜின் வர்க்கமும் மறைவான ஒரு படைப்பு ஈமான் கொள்வது கடமை கணேசுக்குரிய சகோதரர்களே அல்லா குரான் இந்த மனிதரையும் ஜின்னையும் பற்றி அல்லா பேசுறது நான் இரண்டு இனத்தையும் மேல் படைச்சிருக்கிறேன்னா என்னைய வணங்கத்தான் என்னைய வணங்கத்தான் இந்த ரெண்டு கூட்டத்தையும் படைச்சிருக்கிறேன் கணேசுக்குரிய சகோதரர்களே இந்த அல்லா ரெண்டு இனத்தையும் வித்தியாசமாக படைத்து ஆனா நோக்கத்தை ஒன்றுபடுத்திக்கிறான் அவரை வணங்கணும் என்ற நோக்கம் ஆனால் மனிதனை அல்லா மண்ணினால ஜிங்களை அல்லா நெருப்பினால வித்தியாசமான பிக்சர் அவங்களுடைய சூரத் வித்தியாசம் படைத்து அல்லா ஒரே நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார் மேலான சகோதரர்களே விஜய வதிகாயா கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆரம்ப காலத்துல இந்த உலகத்துல மனிதன் வருவதற்கு முன்னால அல்லாம் இந்த ஜிம் இனத்துல முக்கியமான ஒரு தலைவராக நாங்கள் சொல்லுவோம் இந்த இதுலி தான் இந்த ஒத்துபாடு தலைப்பு என்னன்னா இந்த ஜின்னிலிருந்து இருந்து எடுத்து சைத்தான் இந்த சைத்தான் எங்களை சில கட்டங்களை வழிகெடுக்கலாம் இதுல இருந்து நாங்க எப்படி பாதுகாப்பு பெறுறது இதுதான் இந்த கொத்துபாடு தலைப்பு ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் ஜிங்கல வாழ வச்சார் இந்த ஜிங்கல் உலகத்தில் வாழ்ந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தினதோடு அல்லா அந்த ஜிங்கினத்தை அழித்தார் அதில் தப்பின ஒருவர் தான் இந்த இபிலிஸ் இந்த இபிலிஸ் அந்த நேரத்தில் அல்லாக்கு மாறு செய்யல அல்லா சொன்ன அந்த விடயமாக செஞ்சு கொண்டிருந்தான் அதனால அந்த இபிலிஸ் அல்லா மனக்குமாரனோடு சேர்த்துட்டான் ஆனா இபிலிஸ் மலக்காகல மலக்குடைய இடத்துல அல்லா வச்சா அவனுக்கு அந்த டைம்ல பெயர் அசாசீன் என்ற பெயர் கணேசுக்குரிய சகோதரர்களே அதுக்கு பின்னால் அல்லா ஆதமலை அலைசலாத்தை படைத்து இந்த ஆதமலை அலைசலாத்தை படைத்ததோடு தான் அல்லா ஒரு கட்டாயம் என்றால் இவங்களை சுஜூது செய்ய வேண்டும் இந்த இந்த இங்கிலீஷ் பார்த்தான் இந்த பொறாம வருகிறது நான் சுஜூ செய்யல மறுத்தான் உடனே அல்லாவால் சபிக்கப்பட்டவன் இந்த எபிலி அல்லாவால விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த எபிலி ஒருவர் இந்த எபிலி அல்லாத கோபம் உண்டான ஒருவன் இந்த எபிலி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இவரோ இத வேலை செஞ்சுட்டு திரும்ப அல்லாட்ட அவன் சில விடயங்களை கேட்டான் எனக்கு சந்தர்ப்பத்தை வறுமை நாள் வரைக்கும் நான் எல்லா மக்களையும் வழிகெடுத்தேன் நீ யாரெல்லாம் உலகத்தில் உருவாக்குறியோ எல்லா மனிதனையும் வழிகெடுக்கிறது அது ஏதோ ஒப்புழைக்கிறேன் நீ அந்த சான்ஸ் மட்டும் எனக்கு தா என்று அல்லாட்ட கேட்டார் ஆனா உண்டு இல்ல இபாத கமிங்கோல் போன்ற நல்ல அதிகாரிகள் எனக்கு வழிகெடுக்கலாம் இஸ்லாசோடு அமல் செய்தவங்களை வழிகெடுக்க மாட்டேன் ஏலாது மற்றவங்க எல்லாரையும் வழிகெடுத்து என்று அல்லாட்ட அவன் சந்தர்ப்பத்தை கேட்டு அல்லா சந்தர்ப்பத்தை கொடுத்து கணேசுக்குரிய சகோதரர்களே எனக்கு சொல்ல வாரது என்னன்னா இன்றைக்கு எல்லா கம்பெனிலையும் ஒவ்வொரு வருடமும் அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஆகிறதுக்கு இடையில என்ன டார்கெட் இதெல்லாம் அவங்க மசூரா பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு அவங்களோட இன்கம் கூடணும் என்றதை யோசித்து கொண்டு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதுதான் மனிதன் ஆனா இந்த இபிலிசிங்கிறானே இபிலிஸ் மட்டுமல்ல இவனுடைய பித்தளங்கள் சுர்வையா இவருடைய சந்ததிகள் இருக்கிறார்கள் இவங்களுக்கு தான் சைத்தான் என்ற பெயர் சைத்தான் அப்ப ஜின் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது ஒரு கூட்டம் அவாமிர் என்ற ஜிம் இருக்குது இன்னொரு ஜிம்முக்கு பெயர் ஜிம் என்ற பெயர் இருக்குது இன்னொன்று என்ற பெயர் இருக்குது நாலாவது என்ற ஒரு குரூப் தான் இந்த சைத்தான் எல்லா ஜின்களும் அதிகரிக்கிறது இல்ல இல்லை இந்த சைத்தான் என்ற இந்த குரூப் தான் மனிதனை பிளேன் பண்ணின ஒவ்வொரு நாளும் வழிகளுக்கு நாங்க இன்கமுக்கு ஒவ்வொரு நாளும் பிளேன் பண்றது ப்ராஃபிட்டுக்கு பிளேன் பண்ணி கொண்டிருக்கிறது ஆனா இவன் டியூட்டியே இவன் இடம் எந்த மசூரா இடம் தான் அழகி வசல்லம் ஹபீஸ்ல சொன்னார்கள் இவன் அந்த சிம்மாசனம் எங்க இருக்கின்ற கடல்களாம் எல்லாரையும் வர கூப்பிட்டு மசூரா நடக்கும் இடக்கினால் நீ யார வழிகெடுத்தாய் என்ன வேலை செஞ்சாய் அவன் தொலாம விடுறதுக்கு என்ன காரணி என்ன செஞ்சாய் அவன் ஓதல் விட்டு கழிச்சாயா குடும்பத்தை பிரிச்சியா ஒவ்வொரு நாளும் விசாரிப்பான் இது அவன் பிள்ளை மறுமை நாள் வரைக்கும் அதுவும் இல்லாம நாங்க ஒவ்வொரு நாளும் பிறந்ததிலிருந்து நாங்க மௌத்தாகும் வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் வலிகரிக்க செய்தான் பேர் பண்ணி கொண்டிருக்கிறான் ஆனா நாங்க அதை யோசிக்கிறது இல்லை கணேசுக்குரிய சகோதரர்களே எங்களோட ரூட் எங்கேயோ கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் எங்களோட ஒவ்வொரு மனிதனோடையும் ஒரு சைத்தான் இருக்கிறார் அவன் பெயர் தான் அலீம் குரான் அல்லா சொல்றதே நல்ல நண்பனுக்கு அல்ல சதாக்கா ஒன்றுகிறது நல்ல நண்பன் நல்லவன் வழிகாட்டுவார் ஆனா அந்த மலக்கொண்டும் எங்களோட இருக்கிற இந்த மலக்கு எப்ப போவாங்கடா இந்த சைத்தானியத் எவ்வளவு கொண்டிருக்கிற படம் பார்த்துக் கொண்டிருக்கிற மோசமான நெறியங்கிற காலம் கழிதா அந்த கலியில் எங்களோட ஒத்திடுவாரு மலக்கு பேசுவாரு பாட்டி விடுவோம் என குரான அதீத புறக்கணிச்சு வாழ்றானா அவனுக்கு இப்படியான ஒத்தனை சாத்திடுவோம் இவங்களோட நோக்கம் என்ன இந்த செல்பான்களுடைய நோக்கம் என்ன ஆரம்பத்தில் ஓதுற குரானுடைய வசனம் இந்த செல்பான் நடக்கும் அது சைத்தானோட எதிரி எதிரியாகவே அவனை வச்சுக்கோ உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான்டா அவனோட சேர்ந்து நீக்கிறது இல்ல அவன் என்ன பிளான் பண்றான் எங்களுக்கு அதிகமா பாரு அதுக்கு எதிராக நாங்க பிளான் பண்ணுவோம் நாங்க எங்களை பாதுகாக்க திருப்பி அவனுக்கு அடிக்க சரிதான் எங்களோட விளையாட்டு நாங்க பிளேன் பண்றது இல்ல அவனை விட்டு எப்படி நாங்க பாதுகாப்பு அடையிற அதுக்குரிய வழி மார்க்கம் சொல்லியிருக்கிறேன் அன்புக்குரிய அல்லாஹி நல்லே அவன் நியூட்டில பாருங்க உங்களை எல்லாரும் என்ன இந்த சைத்தானிய சகோதரர்களே சைத்தாண்ட முதலாவது யுத்தகாலம் எங்கண்டா ஒரு புல்ல பிறக்குதா உள்ளே தீண்டுவான் இதுதான் அவனோட முதலாவது கஷ்டம் அந்த புள்ள எப்ப உருவாகுதோ அந்த புள்ள வருகிறா வெளியே அந்த கட்டத்திலிருந்து அந்த புள்ளைய பிடிச்சிக்குவான் எப்ப அந்த புள்ள மௌத்தாகும் வரைக்கும் கணேசுக்குரிய சகோதரர்களே இந்த கிடைக்கக்கூடிய புள்ள சைத்தானுக்கு தீண்டுதல் இல்லாம கிடைக்கணுமா அதுக்கு மருந்த நபியவங்க சொன்னாங்க அதீசில பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் لو أن أحدكم أتى هنا وقال بسم الله اللهم جنبنا الشيطان وجنب الشيطان ما رزقتنا فقضي بينهما لم يضره الشيطان நீங்க உங்களோட மனைவியோட இல்லற வாழ்க்கையில ஈடுபடுற டைம் இந்த துவா ஓதுறீங்களா அதனால அந்த இல்லற வாழ்க்கையால புள்ள உருவாகிருச்சா அந்த புள்ளைய சைத்தான் தீண்ட மாட்டார் இது மருந்து கணேசுக்குரிய சகோதரர்களே இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு மருந்து சைத்தான விட்டு எங்கட புள்ளைய பாதுகாக்கக்கூடிய வழி இதே மாதிரி பார்க்கலாம் சைத்தான் அந்த சைத்தான உத்தரவு பார்க்கிறா ஒவ்வொரு இமாதத்திலேயும் சைத்தான் இருக்கிறான் தனித்தனி சைத்தான் நாங்க சில விடயங்களை பூரா யோசிச்சு பார்க்கறது இல்ல அதான் மார்க்கம் எல்லாம் தெளிவாக்கி இருக்குது நாங்க தேடா நிக்கிறது எங்களை தவறு முதலாவது பாருங்க சைத்தான் வகையில முதலாவது முத்துரிஸ் என்ற ஒரு சைத்தான் ஒரு குரு இவங்க என்ன செய்வாங்கன்னா பொய் செய்திகளை மற்றவங்களுக்கு பரப்புறது இந்த குரூப் அகத்தளிக்கு இன்றைக்கு எங்களை வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இது உண்மையா பொய்யான நாங்களும் பார்க்கறது இல்ல சேவ பண்ணுங்க சேவ பண்ணியாச்சு முன்பின் பார்க்கறது இல்ல ரவி அவங்களே ஒரு ஊடகவியலாளர் அதுல அவங்கள்ட்ட இருந்த அமானம் சொப்பானம் இது எல்லாம் இருந்துச்சு அதுக்கு பிறகுதான் கடைசி வேலை செஞ்சது அத்தபுலி அதை மற்றவங்களுக்கு எத்தி வச்சு ஒரு மெசேஜ் வருதுன்னா அதை முதலாவது சரியா பிள்ளையாடு பார்க்கணும் இது உண்மையா பொய்யாடு பார்க்கணும் நிறைய தகவல்கள் இன்றைக்கு பரிமாறப்படுகிறது என்னன்னு தெரியாது இந்த புத்திரி சென்ற சைப்பான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறார் எங்களோட அவன் இந்த வேலையை செஞ்சு சாதித்துக் கொண்டிருக்கிறார் கணேசுக்குரிய சகோதரர்களே இந்த சைப்பான் விட்டு பாதுகாக்க நாங்க முதலாவது வரக்கூடிய மெசேஜை பாருங்க இது எங்கிருந்து வந்து இது உண்மையா பொய்யா சிலவங்க சில ஹதீசுகளை அனுப்புறது அந்த ஹதீசுடைய தரம் எங்கே வகிக்கும் ஆனால் அதை அனுப்பிட்டுவாங்க கணிப்புக்குரிய சகோதரர்களே இந்த விடயத்தில் நாம மிச்சம் கவனம் செலுத்தோம் இரண்டாவது திஹார் என்று சொல்லக்கூடிய ஒரு கேட்டான் இவனுடைய நிலம் என்னண்டா நாங்க வளமையா தூங்குறது இரவுல தூங்கி கொண்டிருக்கிற டைம்ல எங்களுக்கு கனவு கண்டுபடும் கணவனுடைய பாதம் தனி மூணு வகையான கனவு இருக்குது அதுல ஒரு வகை சைத்தானிய இந்த சைத்தானியத்தான் இந்த கனவை உருவாக்குறவன் இந்த திகோ என்ற சைத்தான் பாருங்க ஒவ்வொரு வேலைக்கும் மனிதனை எப்படி வழிகெடுக்கணுமோ அந்த அளவு ட்ரை நாங்கள் அவனுக்கு பாதுகாப்படையோடும் கண்ணியத்துக்குரியவர்களே தூங்குறோம் மோசமான கனவு கண்டுபடுகிறான் இதற்கு மறந்த நபி சொன்னாங்க சொல்லவாக அனைவசல்லம் ஹதீசல்ல சொன்னார்கள் உங்களுக்கு மோசமான கனவு கண்டுபடுகிறா முதலாவது நீங்க சாவும் அவரு வில்லாகி மேல சேர்த்தான ரஜீம் சொல்லிக்குங்கோ இது முதலாவது செடிக்கு தெலுங்கோ பயங்கரமான கனவு இரண்டாவது முதலாவது அவரு வில்லாகி மேல சேர்த்தான ரஜீம் அதுக்கு மருந்து இரண்டாவது சொன்னார்கள் இடது பக்கத்தில் லேசாக மூணு முறை துப்புங்க இது இரண்டாவது மருந்து மூணாவது சொன்னாங்க அந்த கனவு பத்தி யார்கிட்டையும் சொல்லவான கனவு மோசமான கனவு உருவாக்குறவன் இந்த திகார் என்ற சைப்பா இந்த வழியை நாங்க செஞ்சுக்குவோம் எங்க பிள்ளைகள் மனைவி மாறி கூட இதை சொல்லிக் கொடுக்கணும் அவரு பில்லாகி மேல சேர்க்கணும் சொல்றது ரெண்டாவது எனது பக்கத்தில் லேசா மூணு முறை துப்புறது அந்த கனவை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஆனா இன்னைக்கு பெண்கள் பொதுவாக குடும்பத்தில் அவங்க கண்ட கனவு எதிர்ந்தாலும் சொல்லுவாங்க நாங்க இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கோம் இது இரண்டாவது சைப்பா மூணாவது ஒரு சைத்தான் இருக்கிறார் தம்பி என்று சொல்லக்கூடிய சைப்பா இவங்க வேலை என்னன்னா எங்களுக்கு அல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறது அறுபது எழுபது வயசு குறுகிய கால வாழ்க்கை இதுல முக்கியம் என்ன டைம் இந்த டைம் தொழுகைக்கு விடமாட்டான் குரான உலகத்துக்கு விடமாட்டான் துஆ கேட்க விடமாட்டான் இந்த வாசிமான கடமைகளை விட்டு ஒரு மனிதனை தூக்குறது இந்த சைத்தான் தான் வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாரு வாழ்ந்து சொல்றது லேட்டாகி தருவோம் இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு தருவோம் பெண்களை போடுங்க வீட்டுல கிச்சன்ல இப்ப ஆக்கி கொண்டு வாங்க சத்தம் இதை முடிச்சுட்டே தருவோமே பார்த்தா அசருடைய நேரம் வந்து சொல்ல மறந்துருச்சு ஓடுவாங்க இது யாரு போன்றது இந்த தம்பியை கண்ட சைத்தான் எங்களை டைமை தூக்குவான் எங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதான் இரவல சுத்தி கொண்டிருக்கிற பாட்டு எத்தனை வாலிபர்கள் இரவல படம் பார்க்கிற பாட்டு மியூசிக் கேட்கிற பாட்டு டைமை வேஸ்ட் பண்ற பாட்டி இருக்கிறானா அவனை வழிகடிக்கிறது இந்த சைத்தான் தான் கண்ணியத்துக்குரியவர்களே எங்களோட நேரத்தை பத்தியும் எல்லாம் மறுமையில விசாரிப்பான் அதனால இவனை விட்டு நாங்கள் ஒதுங்குறோம் இது மூணாவது ஒரு நாலாவது ஒருவர் இருக்கிறார் நபி அவங்க அதிசய சொன்னாங்க என்ற சைத்தான் இந்த இவன் என்ன செய்வான்டா செல்வான் நீங்க உரு செய்யற டைம்ல ஒருவர் வருவாரி உரு என்பது ஒரு இபாதத் தொடுக சரியாக வேண்டா உரு சரியாய்க்கிறோம் அந்த உருவில வந்து நுழைவார் இந்த வல்கான் என்ற சைத்தான் வல்கான் சொத்தப்பூ நீங்க அவனை அவனை அவனோட அவனை பயந்து கொள்ளுங்க இன்னொரு விவாதத்தில் வருகிறது பகதரும் அவனோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த எத்தனையோ பேர் உரு செய்யற டைம் மக்குவா ஒரு முறை கழுகிறது ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை நபி பாகு அலைவசல்ல ஒரு முறை தான் உருவ பாசிக்கிறார் கழுகிறது ஒரு உறுப்பு ஒரு முறை மற்ற ரெண்டு முறை சுண்ணத்து அதுக்கு மேல நவியமான கழுகினான்னு பார்த்தா ஹதீசல் இல்ல நாங்க என்ன செய்யணும்டா கூடினது மூணு முறை தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் முகத்தை அடிச்சு கொண்டே இருப்பான் சரிய செய்யல சரிய செய்யல அவங்க திரும்பி வருவாங்க தொழுவத்துக்கு திரும்ப போவாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வசுவாசிக்கிறேன் சுவாசிக்குது காலை கழுகி கொண்டே இருப்பாங்க இந்த வல்லோர் என்ற சைத்தான் உட்கான் இல்லை உங்களை குரு செஞ்சு கொண்டே இரு தன்னிவர் தன்னியத்துக்குரியவர்களே இந்த வல்லான் என்ற சைத்தான் முன்னோடைய கட்டத்தில் வருவார் இவரை தூக்கி வீசுங்கள் முழு செய்றீங்களா எத்தனையோட நீயத்தை வச்சீங்களா முழு செய்றீங்க அதோட வாங்க இவன் கொஞ்ச நேரம் ஒதுங்கிடுவாரு இவரை முட்டேறோட ஒதுங்கிடுவாரு இஸ்லாத்தோட செய்யக்கூடிய முழு அதுல வந்து அவன் தடை செய்ய மாட்டான் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இது நாலாவது வகையான செய்தா அஞ்சாவது வகையான செய்தா அபியம் என்று சொல்லக்கூடியவன் இவன் யாருண்டா எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது கோபம் கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய செய்தான் இவன் அதே வந்து இருக்குது சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இன்னும் கோபம் இது சைத்தான பண்பு பண்பல்ல குர்ஆன் காட்டின பண்பல்ல மனைவியோட கோபம் உள்ளாளோட கோபம் கடக்காரனோட கோபம் எங்க போறீங்க அந்த கோபம் எல்லாத்துலயும் கோபம் வருகிறா செய்தாண்ட பண்பு செய்தானிக்கிறானே நெருப்பால படைக்கப்பட்டவன் அந்த நெருப்பு அணைக்கிறது தண்ணி முது செய்ங்க என்ற மறந்தால் அது சொன்னாங்க நாங்க என்ன செய்யணும் கோபம் வருகிறா முழு செய்ய போயிட்டு முழு செஞ்சுட்டா அந்த கோபம் தனிஞ்சிடும் சைத்தான் ஓடிடுவார் இந்த அபியோகம் என்ற சைத்தான் பாருங்க இந்த கட்டத்தில் வந்து எங்களை வழிகெடுக்கிறது ஒரு மணல்ல பல பல வழிகள் பல எதிரிகள் பல விதத்தில் ஆறார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஆறாவது பாருங்க அவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சைத்தான் இவன் வேலை என்னண்டா இன்றைக்கு எத்தனையோ பேர் பாவமான விடயங்களை பார்க்கறதுக்கு விபச்சாரத்துக்கு போறதுக்கு காரணியாக இருக்கும் இந்த ஆவர் பார்வையை கீழே போடுங்க அஜினபியான பெண்களை பார்க்கவான பார்க்க வைக்கிறது இந்த சைத்தான் பார்க்க வைக்கிறான் நபியாவது இன்னொரு ஆதிசில சொன்னார்கள் கண் பார்க்குது கடைசி கட்டம் அவருடைய மர்மஸ்தானம் சாட்சிக்கு வரும் விபச்சாரத்தில் முடியும் இந்த வழியை ஏற்படுத்தவர் இந்த ஆவர் கவனித்துக்குரியவர்களே எத்தனையோ பேர் இன்றைக்கு லேசாக நெட்ல வைத்து மோசமான வீடியோ கிளிப்ஸ் பார்க்கிற ஆட்களும் இருக்கிறார் எத்தனையோ டிவோர்ஸும் நடந்திருக்கிறேன் காவி கோட்டுக்கு போனா திருமணம் முடிச்சுட்டு மோசமான விடயங்களை பார்த்து எத்தனையோ பேர் இருக்கிறேன் சாலிகளில் இருக்கிற திருமணம் முடிச்சவங்க இருக்கிற கணேசுக்குரிய சகோதரர்களே இந்த பாவத்துக்கு குழந்தைக்கு சேர்க்கிறவர் இந்த ஆளுநர் இந்த நாளர் அவங்க பில்லாஹிமே சேர்த்தான வகையும் கொண்டே இப்போ எல்லா சைத்தானும் ஓடுவோம் இது பெரிய மருந்து அவங்க பில்லாஹிமே சேர்த்தான வகையும் சொல்றது கணேசுக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி பார்க்கலாம் ஜுலைஹா யூசுப் அலையலாத்த பாவத்துக்கு அழைக்கிற விபச்சாரத்துக்கு இந்த ஆவோ அங்கனைக்கு வாராரு துலைஹாத்துல வந்துட்டாரு ஆனா யூசுப் நபியை நெருங்கியலாது ஏன் உடனே துவா செஞ்சாரு காலமாதல்லா இறைவனே பாதுகாத்துரு அல்லாஹ் சொல்ற كذلك ليصرف عنه السوء والفحشاء انه من عبادنا المخلصين அவர் ஒரு முகுலிஸ் இஸ்லாத்தாக அமல் செய்தவர் அதனால் அவரை பாதுகாத்தோம் கணேசுக்குரியவர்களே எங்களை நாம பாவத்தை உத்தரவா அல்லா சக வேண்டி விடணும் உமா வாக்குற லாப பார்க்கிற குடும்பம் பார்க்கிறது அதுக்காக விட்டது இல்ல அல்லாவுக்காக விடணும் அல்லா எங்களை பாதுகாப்பான் ஏழாவது ஒரு சைத்தான் இருக்கிறார் ஜாசிம் என்று இந்த சைத்தான் என்ன செய்யறான்டா இவன் வேலையை குடும்பத்தை பிரிக்கிறேன் வீட்டில் ஒரே சண்டை மனைவியோட கிளச்சிரு புள்ளகளோட கிளச்சிட இதெல்லாம் ஏற்படுத்துறோம் இந்த சைத்தான் தான் ஜாசிம் அதுக்கும் மைந்த வழக்கம் சொல்லியிருக்கிறேன் நீங்க வீட்டுக்கு போறீங்களா வீட்டு வாசல் அடியில சலாம்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளால போற டைம் اللهم اني اسالك خير المولد وخير المخرج بسم الله ولجنا وبسم الله خرجنا وعلى الله ربنا توكلنا இந்த துவாவை ஓதிட்டு வீட்டுக்குள்ளால நுழைஞ்சிகளா உங்களோட வந்த சைப்பான் வாசல் அடியில சொல்லுவான் இன்றைக்கு உன்னோட வீட்டு இல்ல எனக்கு இன்றைக்கு உன்னோட ராவுக்கு தங்கேலா என்று சொல்லிட்டு பேசுவாள் இந்த துவாவை பாடமாக்குங்க வீட்டுல எத்தனையோ சிவர்ல ஒத்திக்கு ஆனா மனசுல இல்ல ஒத்தினத்துக்கு வேற இல்ல சைத்தான் விளையாடுவான் வீட்டுல யாசி ஒத்திக்குது ஆயத்தில் குறிச்சு ஒத்திக்குது ஒரு பகுதி வருகிறது இரவு சாப்பிடுறீங்களா சாப்பிடுற டைம்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு திண்டீங்களா சைத்தான் சொல்லுவான் லா இன்றைக்கு எனக்கு உங்களோட இரவு சாப்பாடு இல்ல சொல்லிட்டு ஓடிடுவாரு புள்ளவே சாப்பிட உட்காருதா விஷ்ணு சொல்லுங்கம்மான்னு சொல்லணும் நாங்களும் விஷ்ணு சொல்லிட்டு சாப்பிடணும் கணேசுக்குரியவர்களே நபியவங்க அந்த சகன்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த சகன்ல ரெண்டு பேர் ஓடி வந்த ஒரு காட்டவதி வாராரு வந்து உடனே கைய போட்டாரு நபி கைய குடிச்சிட்ட இன்னொரு புள்ள வரையிலே சாப்பாட்டு கைய போட்டுச்சு நபி குடிச்சா ரெண்டு கைய குடிச்சிட்டான் குடிச்சிட்ட ஹதீஸ்ல சொல்றாங்க நீங்க வந்தது நீங்கள் உங்களோட சைத்தான் இருக்கிறார் எனக்கு சைத்தான் விளங்குது சைத்தான் விஸ்மி சொல்ல அப்படின்போம் நீங்க இப்ப விஸ்மி சொல்லிட்டு கைய வைங்க என்று சொல்லி கொடுத்தாங்க இந்த டாசிம் என்ற சைத்தான விளக்கக்கூடிய வணிகர் மார்க்கம் சொல்லிக்குது கணேசுக்குரிய சகோதரர்களே இப்படியான சைத்தான்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒன்பதாவது ஒரு சைத்தான் நாங்க தொழுகோம் தானே இந்த தொழுகிற நேரத்தில் எங்கட தக்பீர கட்டினோட வந்து நிற்பார் அதான் சொல்வத்தை ஓடுவோரி தக்பீர கட்டினோட வருவோரி உஸ்மான் அபில் ரவி இல்ல எனக்கு என்னமோ நடக்குது கொள்கையில இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றேன் நாங்கள் சொல்லுகிறோம் சொல்ற மாதிரியே இல்லை எங்கேயோ சிந்தனை போகுது யாரு வாரா இந்த ஹன்சப் என்ற சைத்தான் வாரா ஹன்சப் நபி அவங்க உஸ்மானிபுன் அபில் ஆசுக்கு சொன்னாங்க ரபி அல்லாஹன் அவனுக்கு தொழுகையில குரான் ஓதுவதற்கு தடையாக வாரானா யாருண்டா அவன் தான் ஹன்சப் நீங்க என்ன செய்ய உங்களோட தொழுகையில தக்மீரை கட்டிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நீயத்து கேட்டாகும் தக்பீர் வசதி வசதி கட்டிக்கொண்டே இருப்பாங்க வசுவாஸ் அங்க தக்பீர கட்டுறீங்களா எக்கையோட கட்டுங்க ஒரு முறை நீ தவச்சது நீ எக்கையோட இருக்கணும் திரும்ப திரும்ப கட்டிட்டு விட்டது இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே இவன் வந்துட்டான்டா என்ன செய்ய தொழுகையில லேசா இடது கைத திரும்பி லேச துப்புங்க தொழுகையிலே அடுத்தது சொன்னாங்க அவுது பில்லாஹி மின சேத்தான ரஜீம் சொல்லிக் கொண்டே இருங்க இதை செஞ்சாலே சேத்தான் ஓடிட்டார் இதனால என்ற கொள்கையிலையும் இந்த இந்த இந்த தீர்வுகளோ கஞ்சம் என்ற சைத்தான விளக்கக்கூடிய வழி தொழுகையில் அவங்க பில்லாகி என்ற சைத்தான வகி எந்த சிந்தனை மாறுதோ சொல்லுங்க மார்க்கம் சொல்லியிருக்கிறது கணேசுக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி தான் பத்தாவது ஒரு சைத்தான் இருக்கிறார் பலன்பூர் இவன் எங்க வருவான்டா இவன் பிசினஸ் ஈக்கிற இடத்துக்கு வருவார் மார்க்கத்துக்கு வருவார் சோக் சந்தைக்கு வருவார் நபி சொன்னாங்க சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏ வியாபாரிகளே இன்ன ஷைத்தான் அவன் இஸ்மா யஹ்புரானில் பைஅ உங்களோட வியாபாரத்தில் இந்த வந்து கலந்துடுறான் நீங்க உங்களோட வியாபாரத்தை தூய்மையாக்குறது எதாவது தெரியுமா சதக்காவால தூய்மையாக்குங்க என்று நபி அவங்க வியாபாரிகளை பார்த்து சொன்னாங்க இவ்வளவு விதமான சைத்தாங்கள் இன்னும் இருக்கிறார்கள் இது முக்கியமான சைத்தாங்கள் எங்களை வந்து வழிகெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பிளே பண்ணி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன் நாங்க இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை கணித்துக்குரிய சகோதரர்களே இவங்கள்டிருந்து நாங்க விடுபட வேண்டாம் எங்களை ஈமான கூட்டணும் ஈமான எவ்வளவு கூடுதோ சைப்பான் விரண்டோடுவான் உமர் ரவி போறீங்க மத்த காரணி ரவி கூடு ஈமான கூட்டுவோம் சைத்தான் விரண்டோடுவான் இதுல ஷெய்தான் வசிக்கக்கூடிய இடங்களை பாருங்க இது முக்கியமான ஒரு பகுதி ஷெய்தான் வசிக்கக்கூடிய இடங்கள் அதுல சாலர் வீடு இன்றைக்கு எத்தனையோ பேர் போதுமான அளவுதான் வீடை கட்டணும் ஆனா நாலஞ்சு தட்டு கட்டி கீழே ஒரு தட்டுல இருக்கிற மத்த மூணு தட்டு வீட்டு இதுவும் பாலடைஞ்ச வீடு தான் சாதிக்கிற வீடு தான் பாலடைஞ்ச வீடு இல்லை சாதிக்காட்டி பாலடைஞ்சது சில ரூமலில் போறதே இல்லை இருட்டு கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இந்த வீடுகள் சைப்பான் இருப்பான் சைப்பான் அந்த வீடுகள் இருக்கும் சத்தம் கேட்குது எத்தனையோ பேரை பார்த்தேன் வீடுகள் நிறைய சத்தம் காலறிஞ்ச வீடுகள் இருப்பான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இரண்டாவது சொல்லுவங்கள்ல இருப்பான் இது அதிக வந்திருக்கக்கூடியது மூணாவது பட்டிகள் இருப்பார்கள் சைப்பான் நாலாவது ஆடு மாடு அறுக்கக்கூடிய இடங்கள் இருப்பார்கள் ஐந்தாவது முக்கியமான ஒரு பகுதி எங்களோட வீடு ஆரம்ப காலத்தை பாருங்க வீட்டுக்குள்ளால பாத்ரூம் இல்ல வெளியெல்லாம் தான் எங்களோட வச்சுப்போம் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளியே தான் நிற்கும் கொஞ்சம் தூரம் ஆனா இன்றைக்கு லேசிக்கு என்ன கனவை திறந்த பாத்ரூம் வீட்டுக்குள்ளால வந்துருச்சு லேசிக்கு செஞ்சிருக்கிறோம் இதுல முக்கியமான ஒரு பகுதி அந்த மிரஹார்ல டாய்லெட்ல மோசமான ஆண் கெட்ட பெண் ஜின்கள் இருக்கிறார்கள் சரிப்பா கணேசுக்குரிய சகோதரர்களே நல்ல பாத்ரூம் போறோமா உள்ள வீட்டுல பாத்ரூம் போகுதா மனைவி போறாங்களா கதவை ஒப்பந்தம் நாங்க வந்ததுக்கு பின்னால எத்தனையோ பாத்ரூம்ல திறந்து வைக்கிற பாத்ரூம் இருக்கிற சைத்தான் எல்லாம் வீட்டுக்குள்ளால வந்து விளையாட்டு இதோட ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறேன் கணேசுக்குரியவர்களே அதே மாதிரி வீட்டுல குமரி பெண்கள் புதிதாக குமரியாகிற பெண்கள் பாத்ரூம்ல கூடுதலாக நேரத்தை கழிக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த பாத்ரூம் சைத்தான் குடிப்பிக்குது அதனால இது எல்லாம் மிக்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர புள்ளகளை மகரிபாகுதா வெளியே அனுப்பவானம் சைத்தான் தீண்டிடும் மகரிமுக்கு நேரத்தில் ஈசல் எப்படி வெளியாகுதோ இத மாதிரி சைத்தான் வெளியாகிறார்கள் புள்ளகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழியை செய்வோம் பாத்ரூம் முக்கியமான ஒரு பகுதி அதே மாதிரி மக்கமரா ஜனாசாக்கள் அடக்கப்படக்கூடிய இடங்கள் நஜீஸ் வீசப்படக்கூடிய இடங்கள் மனைவி மார்க்க சொல்லணும் நைட்ல இந்த எச்சி தண்ணியை வீசவானு எச்சி தண்ணி நைட்ல வெளியே போயிட்டு வீசினா உடனே கவ்வீரம் செய்தான் கணேசுக்குரிய சகோதரர்களே அந்த மனைவிக்கு ஒரு மென்டல் மாறி வந்து கடைசிக்கு எங்கெங்கயோ வைத்தியத்துக்கு போவாரி சிறுக்கு போயிட்டு சேர்ந்துருவாரி கணேசுக்குரிய அல்லாஹி நாடியார்களே முள் இருக்கக்கூடிய இடங்கள் சைத்தான சாப்பாடு என உள்ளுதான் திங்கள சாப்பாடு இப்படியான இடங்கள் வந்து சைத்தான் இருக்கிறார் இது எல்லாத்துக்கும் நாங்க பாதுகாப்பு அடையக்கூடிய வழி என்ன அதையும் மார்க்கம் சொல்லியிருக்குது நீங்க உங்களோட அமலை இஸ்லாசாக செய்யுங்க எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹுக்காக செய்யுங்க கல்வி சிபிலிஸ் என்ற கிட்டாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவம் ஒரு மனிதர் ஆபிஸ் வணக்கசாலி ஊர்ல இருக்கிறாரு அந்த ஊர்ல ஒரு கூட்டம் ஒரு மரத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்க இவர் என்ன செஞ்சாரு அவருடைய கோடாரி அடித்தாரு உடப்பொண்டு வைத்து மரத்தை வெட்டும் போராடி செய்தான் இருக்கிறானே இவன் மறைஞ்சே இங்க மாட்டார் மனிதன் தோட்டத்தில் வருவான் மனிதன் தோட்டத்தில் வருவான் அந்த கட்டத்தில் மனிதன் தோட்டத்தில் வந்து எங்க போறீங்க என்று கேட்டு இவர் சொன்னார் அந்த மரத்தோடக்கு மரத்தை வெட்ட போற என்றோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் வணங்க வேண்டும் எங்கேயோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க பிள்ளைய பாருங்க நீங்க வணங்கல தானே அவங்க தானே வணங்குறாங்க உற்றுங்களே இன்றைக்கு வீட்டுல சில பேர் பணம் பார்க்கிறேன் நீங்க பார்க்கறது தானே அவங்க பார்க்கிறாங்க உற்றுங்களே இப்படி எங்கள்கிட்ட சிந்தனையை போடுற இதான் சொல்லிட்டோம் அந்த மனிதன் சிந்தனையை போட்டு நீங்க வணங்காலே அவங்க தானே வணங்குறாங்க உற்றுங்களே இல்ல நான் வெட்ட போறேன் நான் ஒரு வழியை சொல்றேன் உங்களோட உங்களோட தலையணி கடையில ஒவ்வொரு நாலு ரெண்டு சிறுகள் வைக்கிறேன் அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டீங்க இதை விட்டுருங்க இவர் போனாரு உடனே எடுத்து வீட்டுக்கு போயிட்டார் பார்த்தாரு முதலான தலையணி கடையில சல்லி எடுத்தார் ரெண்டாவது மதம் சொல்லி இல்லை இவங்க போன எடுத்துட்டு வாழ இப்ப அதே சைத்தான் வந்து சொல்ற நீங்க பெஸ்மூர வந்தீங்க உங்களுக்கு இஸ்லாசி எதுக்காக வெட்ட வந்தீங்க அல்லாவுக்காக அதனால எனக்கு ஓருக்கு ஆதிக்கம் சொல்லி சேரா அதுக்கு இப்படி ஒரு பிளேன போட்டேன் இந்த பிளேனுக்கு போனீங்க உங்களோட இஸ்லாஸ் பைக் இருக்கு இப்ப வெட்ட வந்தீங்க இப்ப ஏன் ஆதிக்கத்துக்கு கீழாக நீங்க எவ்வளவு வெட்டேலா அதனால கண்ணியத்துக்குரியவர்களே ஈமான் குறைதா செய்தான் விளையாடுவார் ஈமான் கூடுதா செய்தான் ஒதுங்குவார் இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியவரை முதலாவது இருக்கா இரண்டாவது பாருங்க நாங்க கூடுதலாக குரான் டைமும் அவது பில்லாஹி சேர்க்கான சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் மூணாவது பாத்ரூம் போறோமா அதுக்கும் தனி துவா இருக்குது அல்லாஹும் இங்கே அவதி கம்மியில் குபுசி வல்கபாய் அந்த கெட்ட ஜிந்த சைத்தான் விட்டு பாதுகாப்பு சேர்ந்து துவா பாத்ரூம் போற டைம்ல மூணாவது நாலாவது கோபம் வருகிறா ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்லப்பட்டுச்சு புது செய்யுங்க இன்னொன்று சொல்லப்படுகிறது அவுது பில்லாஹி நிலசேத்தான ரஜீம் சொல்லுங்க என்று சொல்லப்படுகிறது இன்னொரு ஹதீஸ்ல இது நாலாவது அஞ்சாவது சூரத்துல் பகரா ஹசரத் வீட்டுல ஒரு அழுக வீட்டுல ஒரே பிரச்சனை ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஜாத்திம் என்பவன் வருவான் பிரச்சனை பிரச்சனை ஏற்படுத்துவோம் வீட்டுக்குள்ளால அன்புக்குரிய அல்லாஹி நல்லே ஒரு வீட்டையும் சூரத்தில் மக்களும் ஓடப்படுகிறார் சைத்தான் இரண்டாம் யார் சோனியம் இல்லாமலும் சூரத்தில் மக்களாக்கு அவ்வளவு பலர் இருக்கிறது சூரத்தில் மக்களா வீட்டுல ஓடினா சைத்தான் இருக்க மாட்டான் கணிப்புக்குரிய சகோதரர்களே இது அஞ்சாவது ஆறாவது பாருங்க அவங்களுடைய எல்லா பிளேனும் சுக்குநூறாக இதெல்லாம் ஓதாட்டி எல்லாரும் வந்து விளையாடுற கணே சுக்குரி அல்லாஹி நல்லடியார்களே அதே மாதிரி எட்டாவது ஒரு விடியம் தான் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி அவுது கிரமாத்தில்லாஹி தாமத்தி மின் ஷர்ரி மா ஹலக் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய துஆக்கள் இருக்குது ஷைத்தானுக்கு பாதுகாப்புக்கு தீர்வுக்கு வெளியேறோமா அந்த கட்டத்தில் ஒரு துவா இருக்குது பிஸ்மில்லாஹி தவக்கல் அலல்லாஹ் என்று சொன்னால் ஹதீஸ்ல வந்து இருக்குது நீங்க பாதுகாப்பு கட்டிட்டீங்க சைத்தானுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அதுல பாருங்க இன்றைக்கு எங்கட வீட்டுக்குள்ளால மலக்கு வராம நாங்க செஞ்சு வச்சுக்கிறோம் சில வேலைகள் அதனால மலக்கு வாரல்ல யார் இருக்கிற வீட்டுல சைத்தான் இதுல முக்கியமான ஒன்று வீட்டுல படம் ஓடிக்கொண்டிருக்கு மியூசிக் வைத்துக் கொண்டிருக்கிறேன் மூணாவது வீட்டில் மோசமான பதங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறேன் அதிக பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் மலக்குமார்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க தஸ்வீர் பதங்களும் நாயும் உள்ள வீடுகளுக்கு அது அல்லாம இன்னைக்கு எத்தனையோ பாவங்கள் வீட்டில் இருக்குது ஏன் அதை செஞ்சு கொண்டு இருக்கிற டைம்ல மலக்கு வரமாட்டார் பத்து பார்த்துட்டு வைக்குவாரு ஆனா வீக்கிறது சேர்த்தா அங்குக்குரிய அல்லாஹி நல்லே எங்களை வீடு ஓப்பனாக மாற்றுமா இருக்கு சைத்தானுக்கல்ல அல்ல ஈக்கிற சைத்தான மாற்றுவோம் ஆயத்தின் குறிச்சி சூரத்தில் போதா எல்லாத்தையும் போதும் வீட்டுல குரான் ஓடப்படுகிறா சைத்தான் வரமாட்டான் உன ஏல பக்குமராக்களாக ஆக்கமான பக்குமரா இருள் அதுல அந்த சைத்தான் இருக்கக்கூடிய இடங்கள் சைத்தான் உள்ள இடமாக ஆக்கமான வீட்டுல குரான் ஓதுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நிறைய வழிகள் இருக்குது சைத்தானுக்கு பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்வோம் ஆனா ஒன்று இன்றைக்கு சைத்தான் பிடிச்சு என்று சொல்லி எத்தனையோ பேர் சிறுத்துக்கு போறாங்க அதை விட்டு நாங்க விலகுவோம் நம்பிக்கை அல்லாவோட வைப்போம் எனி டைம் அவங்க பில்லாகி நினைச்சேத்தான ரஹீம் என்ற மறந்து ஓடுவோம் எனி டைம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் என்ற மறந்து இந்த ரெண்டும் சைத்தானுக்கு நன்றி ஓடுவான் அதனால இப்ப சொல்ல இந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்க எல்லாம் வல்லல்ல நம்ம